بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد அத்தியாயம் அல் ஃபலக் மக்காவில் அருளப்பட்டது வசனங்கள் ஐந்து அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் கூறுவீராக வைகரையின் அதிபதியிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் அவன் படைத்துள்ள ஒவ்வொன்றின் தீங்கிலிருந்தும் இரவுடைய இருளின் தீங்கிலிருந்தும் அந்த இருள் படரும் போது முடிச்சுகளில் ஊதுகின்ற ஆண் பெண்களின் தீங்கிலிருந்தும் மேலும் பொறாமைக்காரர்களின் தீங்கிலிருந்தும் அவர்கள் பொறாமை கொள்ளும்போது பாதுகாப்பு தேடுகின்றேன்